നമ്പർ ഏഴ് മൂകാംബികை ദർശനം ശങ്കരാചാര്യർ ആശീർവാദം ഒരു സംഭവം ദൈവീക സംഭവം ഞാനും മകൻ ശ്രീനിവാസനും മൂകാംബികை കോവിലിൽ അമ്പാൾ ദർശനം ചെയ്തപ്പോൾ കിട്ടിയ ദൈവീക അനുഭവം கிடைத்த தெய்வீக அனுபவம் நானும் ஸ்ரீனிவாசனும் ரெண்டாயிரத்தி ஒன்னில் மூகாம்பிகை கோவில் தரிசனத்துக்கு போயிருந்தோம் அங்கு ஒரு ரூம் எடுத்து குளித்து விபூதி இட்டுக்கொண்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு அம்பாளை தரிசனம் செய்ய போனோம் இந்த கோவில் நான் பார்த்த ஒரு விசேஷம் இந்த கோவிலில் நான் பார்த்த ஒரு விசேஷம் என்னவென்றால் வேற எந்த கோவிலும் நாம் பார்த்திராத ஒன்று கவனித்தேன் அது என்னவென்றால் என்ன இந்த அந்த கோவிலில் பார்த்த எல்லா கோவில் அர்ச்சகர்களும் மற்ற அசிஸ்டன்ட் எல்லார் முகத்திலும் தெய்வீக கலை கலைகளோடு இருந்தார்கள் எல்லாரும் ஒரே போல் ரொம்ப பிரசன்னதையோட தெரிந்தார்கள் நாங்கள் கோவிலில் போய் அம்பாளை வரிசையாக போய் தரிசனம் பண்ணி சன்னிதானத்தில் திரும்பும் ஒரு தருணத்தில் அந்த கோவிலில் உள்ளிலிருந்து சீஃப் அர்ச்சகர் வெளியில் வந்து அவர் கையில் வைத்திருந்த சந்தன உருண்டையை சீனுவிடம் கொடுத்தார் அவர் இந்த பிரசாதம் வேறு யாருக்கும் கொடுக்கவில்லை சீனுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு கொடுத்தார் எனக்கும் சீனுவிற்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்கவில்லை அம்பாளை மறுபடியும் தரிசனம் செய்துவிட்டு கோவிலில் பிரதர்ஷனம் செய்ய ஆரம்பித்தோம் நாங்கள் மூது பிரதர்ஷனம் செய்ய சித்தமாக இருந்தோம் ரெண்டு பிரதர்ஷனம் முடித்து மூணாவது பிரதர்ஷனம் செய்ய ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு கோவிலை உள்ள ஆதிசங்கரன் சந்நிதியில் பிரார்த்தனை செய்தோம் பிரார்த்தனை முடித்துவிட்டு நாங்கள் பிராகாரம் சுத்துவதை தொடர்ந்த நிலையில் அந்த ஆதிசங்கர சந்நிதியில் உட்கார்ந்து தபஸ் செய்து கொண்டிருந்த ஒரு சந்நியாசி எங்களை கைகூப்பிட்டு அருகில் வர சொல்லி கூப்பிட்டு கூப்பிட்டார் நாங்கள் அருகில் போனபோது அவர் கையில் இருந்த ஒரு வாழைப்பழத்தை என் கையில் கொடுத்துவிட்டு எங்களை தலைக்கு மேல் கை வைத்து அனுகிரகம் செய்தார் நான் உடனே அந்த சந்நியாசிக்கு தட்சிணை கொடுக்க முற்பட்ட போது அவர் அதை ஏற்க மறுத்துவிட்டார் இந்த சம்பவம் மேலும் எங்களுக்கு மிக மிக சந்தோஷத்தோட தரிசனம் முடித்து வீடு திரும்பி வந்தோம் நாங்கள் மூகாம்பிகை அம்பாள் தரிசனம் செய்து திரும்பி வந்து ரெண்டாவது நாள் ஐஐடி ஜேஇ என்ட்ரன்ஸ் டெஸ்டில் ரிசல்ட் வந்தது அதில் சீனுவின் நம்பர் இடம்பெற்று சீனு ஐஐடியில் சேர அட்மிஷன் கன்ஃபர்ம் ஆகிவிட்டது இது அம்பாள் அனுகிரகம் அல்லாது வேறு என்னவாக இருக்க முடியும் ஸ்ரீ புவனேஸ்வரியே நமக எடுக்காவு பகவதியே நமக அரியரபுத்திர சுவாமியே நமோ நமக நமோ நமக நமோ நமக